அடிச்சுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சகாபாக்கள் சாபியோங்கள் சபாசாரியங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாவின் நல்லவரும் எல்லோரும் உண்டாவதாக மிக்க துமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்காலாவுடைய மாளிகையிலே நகைத்தில் எழுத்திக்காக என்ற உண்மைய நீயத்துடன் வந்து கூறியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே சொல்லிலும் செயலிலும் சகல திறமைகளிலும் படைத்த வல்லவன் அஞ்சு பயந்து தக்குவாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் ஒப்பியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அதாவது நேரடியார்களே அன்பு சகோதரர்களே رب العزة الله سبحانه وتعالى எங்களுக்கு பல அறுப்படைகளை ஞானத்துக்களை வழங்குகிறார் இந்த ஞானத்துக்கள் அறுப்படைகள் மகான் தடுக்க முடியாத அறுப்படைகளாக கொண்டிருக்கிறார் ஒருத்தருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிறாரு பேரையாண்ட கொடுக்கிறாரு ஒரு விஸ்வாசம் கொடுக்கிறாரு ஒரு அத்தரம் கொடுக்கிறாரு இல்ல எந்த மகளோட வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வாரா நான் என்ன சொல்வேன் அவர் எனக்கு ஒரு பேரை தந்தாரு அவர் எனக்கு விஸ்வாசம் தந்தாரு அவர் எனக்கு ஒரு அர்த்தம் தந்தாரு அவங்க மகன் வீட்டுக்கு மனோக கல்யாணத்துக்கு ஒரு கிட்டனை கொண்டு வந்தாரு நானும் அவருக்கு அனுமானம் செய்வேன் அத்தை தந்தா நானும் அவருக்கு இது மாதிரி ஒரு அவரோட சந்தர்ப்பம் கிடைக்க கொடுக்கணும் பேரவனு தந்தாரு நானும் இந்த மாதிரியான ஒரு பேரவன் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வாரத்தை கொடுக்கணும் இதுதான் பகலம் பகலம் ஒருத்தர் தந்தது தந்ததுக்கு பாரமாக கொடுக்கிறது அல்லாவுடைய நிலையாளர்கள் அன்பு சகோதரர்களே அப்போ என்பது அல்லாஹுக்கான எங்களுக்கு பகவன் கொடுக்க முடியாத நியமத்துக்களை தந்திருக்கிறார் கண்ணை தந்திருக்கிறான் கண்ணை தந்த அல்லாவுக்கு கண்ணுக்கு பரவாயில்ல எண்ணத்தை உருவாவோம் காவல் தந்த அல்லாவுக்கு காவுக்கு பரவாயில்ல எண்ணத்தை உருவாவோம் கையை தந்த அல்லாவுக்கு கைக்கு பரவாயில்ல எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அறுப்படைகள் பகரம் கொடுக்க முடியாத அறுப்படைகள் கண்ணுக்கு பகரமாக கண்ணு கொடுக்க முடியுமா காலுக்கு பகரமாக கால கொடுக்க முடியுமா கைக்கு பகரமாக கையை கொடுக்க முடியுமா அல்லாவுடைய நிலையாளர்கள் அன்புத்தவர்களே உலகத்திலே நாம் உலகத்தில நேரம் காலையிலே வைத்திருந்து வாழ நேரம் அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ளாக உங்களுடைய தாய்மாருடைய வயதில் இருந்து நான் வெளிப்படுத்தினார் வெளியாகிற நேரம் உங்களை வெளிப்படுத்தின நேரம் எந்த அதாவது எந்த இரவு தெரியாது ஒரு மலாயும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஒன்றுமே புரியாது என்று அல்லா சொல்லுகிறார் அல்லாவுடைய நின்னடியாளர்களே அன்பு சோதரர்களே உண்மாதான் மக்கத்துல வாங்கலாம் நாடாலாம் மக்கத்துல தாத்தாலாம் பக்கத்துல குடும்பங்கள் யார் இருந்தாலும் எனக்கு தெரியாதா அல்லாவுடைய நிலையாளரை இப்படிப்பட்ட அல்லாவுடைய ஜனாதிபதி பார்க்கறதுக்கு தந்திருக்கிறான் கேட்கறதுக்கு செவிய தந்திருக்கிறான் கேட்கறதுக்கு நாம தந்திருக்கிறான் ஏன் ஒரு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பார்வை இந்த கேள்வி இந்த பேச்சு இவைகள் எல்லாம் நன்றி செலுத்துறதுக்கு தந்திருக்கிறது இந்த நன்றி செலுத்துறதுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளை அல்லாவுக்கும் மாற்றமான முறையில பயன்படுத்துகிற நேரம் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்ன தண்டனை தெரியுமா அதாவது நிலையாகவே எந்த கண்ணை பார்க்கிறதுக்கு அல்லா கண்டானோ எந்த எந்த கேள்வியை அல்லா கேட்பதற்கு கண்டானோ எந்த வாயை பேருவதற்கு நாவை பார்த்தாலோ இந்த கண் எங்களை மாற்றி வைக்க போகிறது இந்த இந்த வாய் எங்களை மாற்றி வைக்க போகிறது இந்த கைதான் எங்களை மாற்றி வைக்க போகிறது இந்த உறுப்புகள் தான் எங்களை மாற்றி வைக்க போகிறது அல்லாவுடைய நேரடியார்களே அன்பு சகோதரர்களே எனவே எங்களுக்கு சாத்தியங்களை அள்ளி வழங்கி கொண்டு தந்திருக்கிறான் நிறைய பாக்கியங்களை வழங்கியிருக்கிறார் இந்த பாக்கியங்களை நாம் பாக்கியமாக வேணும் துப்பாக்கியம் அல்ல இன்று அல்லாவுடைய இல்லையாவே அன்பு தவறே அல்லா செல்ல கலாகவும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்திற்கும் நாளை மனநிலை விசாரிக்க இருக்கிறது எந்தெந்த நியமத்துக்கள் அல்லா எமக்கு தந்தாலும் அத்துணை நியமத்துக்களை பற்றியும் அல்லா எங்களுக்கு விசாரிக்க இருக்கிறார் تسألن يومئذ عن النعيم وقال الله سبحانه நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஞாபகங்களும் அது வீடாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் பிசினஸாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உங்களோட உறுப்புகளாக இருக்கலாம் உங்களோட பதவியாக இருக்கலாம் உங்களோட பட்டமாக இருக்கலாம் உங்களோட கண்ணியமாக இருக்கலாம் உங்களோட அந்தஸ்தாக இருக்கலாம் எந்தெந்த நிலப்பாட்டிலே எந்தெந்த நிலைமைகளிலே நீங்க இருக்கிறீர்களோ அத்துடைய நிலைமைகளை பற்றி தியானிக்கப்படுவீர்கள் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சோழர்களே ஒரு முறை பல்லம்பாபு அறிவு செல்ல வந்தவர்கள் ரோட்டுக்கு வருகிறார்கள் ரோட்டுக்கு வருகிறார்கள் என்ன காரணம் கதி அப்படியே வருகின்ற பொருளும் அவங்களோட புதிய தலைவி அல்லாமல் ரோட்டுக்கு வருகிறார்கள் என்னென்று கேட்கிறார்கள் அபி உமருடைய ரோட்டுக்கு வருகிறார்கள் என்னென்று கேட்கிறார்கள் பசி மூணு பேருக்கும் பசி ஓட்டுக்கு வர வேண்டிய மூணு பேருடைய பதியம் ரோட்டுக்கு வர வேண்டிய இவ மூணு பேரும் பாரு வந்தவுடன் ஐயூர் அன்சாரி வழியெல்லாம் வந்தாலும் அவங்க வீட்டுக்கு போறாங்க அங்க போனா அந்த சாவி ரொம்ப சம்பளத்துல வந்தவங்க வேறு யாரும் இல்லை விசேஷமானவங்க ஊர்லயே ரோயல் கதிரி ஊர்லயே இறையாக மதிக்கக்கூடிய பெரியவன் தோற்றிருக்கிறாங்க சாதாரணமானவர்கள் வீட்டுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கும் எவ்வளவு பத்திரமா இருக்கும் வந்தவங்களுக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆடு அறுக்காட்டி ரொட்டிய சுட்டாட்டி சாப்பாடு வைக்காட்டி சாப்பிடுறாங்க அல்லாவுடைய நெறியார்களே அன்பு சகோதரர்களே சல்லல்லாஹு அணுகி வந்தல்ல மன்னவர்கள் உமர் அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் உமர் எல்லா பாவத்துக்கும் தண்டனைய லேசாகி கொடுப்பான் சுழங்கி கொடுப்பான் தாமதிச்சு கொடுப்பான் பிற்படுத்தி கொடுப்பான் ஆனா நன்றி கட்ட முறையில நடக்கிறவங்களுக்கு தண்டனை அவசர கவனிக்கிறோம் இலக்கும் பார்க்க முடியாது தண்டனை அவ்வளவு கொடுப்பான் குடித்தான்டா அது ஒரு குடிதான் தப்பிக்க முடியாது அதாவது எதிரையாக எத்தனையே பேர் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள் எவ்வளவு பெரியவன் ஆனால் எவ்வளவு பெரியவன் எவ்வளவு பெரியவன் நுங்குரூர் எவ்வளவு பெரியவன் எவ்வளவு ஞாபகத்துக்கு என்ன நடந்துச்சு பாப்பா எத்தனை எத்தனை இல்லாம அல்லாவுடைய நிலையாகவே பிராவுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் எந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாரோ அந்த பிராவுன் பெருமையோட வாழ்ந்தான் ஞாபகத்துக்களை மதிக்கல்ல அந்த நேரத்துக்கு நன்றி தருதல்ல அல்லா ஒருத்தர் அழிக்க நாடித்தான்டா ஒருத்தனை கண்டிக்க நாடித்தான்டா அவர் உள்ளத்துல முதலாவது கொடுக்கிற எனர்ஜியா பெருமையை கொடுக்கிற பெருமையை கொடுத்துத்தான் அல்லா குடிக்கிற குடிக்கிறது சும்மாங்க ஆட்சி அதிகாரத்தை வச்சு பதவியை வச்சு செல்வத்தை வச்சு வசதியை வச்சு மாவோட பல்ல கலத்தியை பாவ குடிக்க போறாங்க பாவுற கண்ண பாவுற பல்ல கலகினது மூலம் பாவம் குடிக்க போற கதை அல்ல அல்லாஹாலா குடித்ததை அடித்ததை அறவாக்கியதை ஆட்சிய வைத்தான் அதிகாரத்தை வைத்தான் திராவுடைய ஆட்சி அதிகாரத்தை கலக்காமலே தான் அப்படியே திராவனை அல்ல அனுப்பி விட்டேன் நூறுன அப்படித்தான் அனுப்பி விட்டேன் ஆறுன அப்படித்தான் அனுப்பி விட்டேன் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புத்தவர்களே எனவே தண்டனையை பயந்து கொள்ளுங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது அல்லா தந்திருக்கக்கூடிய நன்றி அல்லா தந்திருக்கக்கூடிய நாமத்துக்கக்கூடிய நன்றி அல்லா விரும்புகிறார் அல்லா விரும்புகிறார் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு பிறந்தா இருந்தாலும் எவ்வளவு பிறந்தா இருந்தாலும் அதாவது இவருடைய சீக்கிரம் அவர்கிட்ட தெரியும் அந்த அளவுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட் கடைசியில என்ன நினைக்கிறாரு அடே இவனுக்கு எவ்வளவு என்று சொல்லி இவர் போறதுதான் வெறும் போடுறது இவரை கொடுக்கிற கல்வன் தான் வெறும் கொடுக்கிற அவர் போற சூதான் வெறும் அப்படி இப்படிப்பட்ட இந்த நண்பன் துரோகம் செஞ்சுட்டான் இப்படிப்பட்ட இந்த நண்பன் பணத்தாக்கிவிட்டான் இப்படிப்பட்ட இந்த நண்பன் பாரிய பிறக்கிவிட்டான் எப்படி இருக்கும் அன்பு வெடிக்க போற மாதிரி சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தேன் எவ்வளவோ நம்பினே இவன் எனக்கு சொல்ல வேண்டிய விட்டானே என்ன ஏமாற்றிட்டானே இந்த மாதிரி நன்றி கட்ட வேலையை செஞ்சிட்டானே துப்பிக்கிறானே அகந்தானே ஆண்ட நேரம் தவிர்த்து எடுக்கிற வெறி அல்லாவுடைய நெருங்கடியார்களே அன்பு சொல்வர்களே அல்லா அல்லா எனக்கு ஒவ்வொரு ஞாபகத்துக்களையும் நினைச்சு பாருங்கள் நினைச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு எந்த அளவுக்கு நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அல்லாவுடைய ஞானத்தை நாம் குடிக்கக்கூடிய தண்ணீர் அல்லாவுடைய ஞானத்தை நாம் தொழிலுக்கு போறவா அல்லாவுடைய ஞானத்தை நாம் பேசுறவா அல்லாவுடைய ஞானத்தை நாம் பார்க்கிறவா அல்லாவுடைய ஞானத்தை அதிகமாக அல்லாஹ் சுத்தத்தை இருக்கிறவர்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்திருக்கிறவர்கள் ஒரு நோயாளியை சந்திக்கிட்டேன் ஒரு நோயாளியை சந்திக்கின்ற நேரம் அவருக்கு என்ன தெரியுமா அல்லாஹ் வாக்குவார் அதிகமாக அல்லாவுக்கு சுத்தம் செய்யுங்க அதிகமாக அல்லாவுக்கு சொல்லுங்க அடிக்கடி அல்லாவுக்கு அப்துல்லா இந்த வார்த்தையை சொல்லுங்க அல்லாவுக்கு நேரடியார்களே ஒரு நோயாளியை சந்திக்க சேர்ந்த நேரம் என்ன பிரச்சனை சொன்னா அவருக்கு சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாடும் அது உயிர்நீரோடு சேர்ந்து கரண்டு கொண்டுகிற பொருள் அவருக்கு பிரச்சனையே உயிர்நீர் பிரச்சனை அவருக்கு வாயில உயிர்நீர் சுரங்கள் உங்க வாயில ஒதுங்கி சுரக்கிறல்ல வீட்டத்தின் எப்படி பவுடர் மாதிரி குத்திர வளர்க்குமோ அது எந்த சாப்பாட்டை தின்றாலும் அந்த சாப்பாட்டுல ஈரலுக்கு சாப்பாடு பவுடர் மாதிரி தூள் மாதிரி இருக்கும் அது விழுங்குறதாக இருந்தால் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கா விழுங்க வைக்கணும் அலமதுல்லா அந்த குறை இல்லாமல் என்ன உங்களை அவங்க படைத்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அல்லாவுடைய நிலையாக தொழிலுக்கு போனோம் ஒன்றுக்கு போனோம் ரெண்டுக்கு போனோம் ஓடிட்டு அதாவது அந்த கண்களை கல்விக்கு வாழ நேரம் துவாவோதனம் என்ன துவாவோதனம் அது ஓப்பாரு الحمد لله الذي أذهب عني الأذى وعافاني அல்லாவுடைய என்ன கருத்து வேதனையே போக்காடின அல்லா ஏகான முறையில போக்காடின அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று சொல்றமே எவ்வளவு லேசான முறையில போகுது அல்லாவுக்கு நிலையாகவே இந்த திருநீர் பிளாக் இந்த திருநீர் பிளாக்காக இருக்கக்கூடிய நபர்களை போய் சந்தித்து பாருங்கள் கேட்டு பாருங்கள் அர்த்தக்கூடிய உணர்வை அவர்கள் தந்து விடுவார்கள் தூணில் ஏறி விடுவார்கள் சுவரில் ஏறி விடுவார்கள் அவ்வளவு கடினமானவை எங்களுக்கு என்றால் சிலருக்கு திருநீரை எடுப்பதாக இருந்தால் வயிற்றிலே ஒரு ஓட்டைய போச்சு ஒரு அட்டைய போச்சு அதை வெட்டுப்பழத்து மூவாயிரம் ரூபாய் அல்லா எங்களுக்கு அந்த முறையில இருந்து நிவர்த்தியான முறையிலே நிம்மதியான முறையில் அல்லாஹுக்கான அந்த நியமத்தை செஞ்சிருக்கிறானே அதனால அல்லா கேட்கிறார் ஒப்பியல் குதிக்கும் அபலாத்து கொண்டுவான் உங்களை பத்தி நீங்க பார்க்க வேணாமா உங்களை பத்தி நீங்க சிந்திக்க வேணாமா உங்களுக்கு எவ்வளவு ஞாபகத்துக்கு அல்லா தந்திருக்காங்க அல்லாவுடைய நெருங்கடியார்களே அன்பு சகோதரர்களே ஆயிஷா ரவியல்லா விட்டாரங்களா அவங்கள்ட்ட ஒரு கூட்டம் வந்துச்சு ஒரு கூட்டம் வந்து அம்மா கல்லவாரத்தனோட வாழ்க்கையில மறக்க முடியாது அதாவது உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாது ஒரு சம்பவத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் சொல்றாங்க ஆமா மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று இருந்துச்சு நடக்க முடியும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு என்று சொல்றாங்க என்ன சம்பவமா என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி கேட்ட உடனே ஒரு நாள் சல்லல்லாங்க எங்க வீட்டுல தூங்கி கொண்டிருந்தாங்க தூங்கி கொண்டிருந்த சல்லல்லாங்க சுஜீர்ணமா எழுதினாங்க எழுந்து புது எடுத்துக்கொண்டு வந்து எந்த செல்லமாற்றி கொண்டு கொண்டிருக்காங்க எனக்கும் தூங்கி தூங்காம தூங்கி முடியல நானும் வேண்டி புதுவருக்கு கொண்டு வந்து சகவரக்கம் அவருடைய பக்கத்தில் தொழுது வந்திருக்கிற நேரம் தொழுது முடிஞ்சிட்டு அழகு வசல்லம் அவர்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகையை நிறுத்த முடியவில்லை அழுது கொண்டே இருக்கிறார்கள் இப்ப எனக்கும் அழுக வந்துச்சு அண்ணா எழுதுவாங்க நல்ல ஒரு அழுகிற அழுகைய பார்த்து எனக்கும் வழக்கம் இப்ப நான் எவ்வளவு நிறுத்தி நிறுத்தி பார்த்தேன் முடியல வசூலாத அழுகையை பார்த்துட்டான் நான் அழுகு இப்படி இருக்கிற நேரம் விராதம் எல்லாவுத்தானவங்களும் வந்துட்டாங்க விராதம் எல்லாவுத்தான போவாங்கல்ல இப்ப நான் விராதத்தை சொன்ன விரால் ரசூலுல்லா அழுது கொண்டிருக்கிறாங்க இந்த அழுகையை நிறுத்த சொல்லி என்ன சொன்னாங்க அல்லாவுடைய நன்றி உள்ளவனாக நடக்கிற நேரம் அல்லா நாம் பாதிக்கக்கூடிய நாங்கள் பாதிக்கக்கூடிய ஞாபகத்துக்கள் அறுப்படைகளை அல்லாஹு தாலா எனக்கு வசப்படுத்தாரு நாம் எந்த அளவுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ்வோமோ அந்த அளவுக்கு அல்லா இந்த உலகத்தை எனக்கு வசப்படுத்தாரு நன்றி கற்ற முறையில நாம் வாழ்ந்த நேரம் இந்த உலகத்தை அல்லா எனக்கு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்தா அல்லா வசப்படுத்தி தருவான் நன்றி பெற்றவர்களாக வாழ்ந்தா அல்லா இந்த உலகத்தை சாத்திடுவான் இருக்கலாம் நன்றி உள்ளவராக இருந்தாரே நன்றி உள்ளவராக இருந்ததுனாலே அல்லாஹு தாலா இந்த உலகத்தை வசப்படுத்தி கொடுத்தான் எப்படி வசப்படுத்தி கொடுத்தான் எப்படி வசப்படுத்தி கொடுத்தான் இந்த முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய காற்றிலே அமர்த்தக்கூடிய காற்றை வசப்படுத்திக் கொள்கிறார் மிருகங்களுடைய பறவைகளை பறவைகளோடு பேசக்கூடிய பேச்சுக்களை வசப்படுத்திக் கொடுத்தார் காலையில ஒரு மாதம் வசப்படுத்திக் கொடுத்தார் நன்றியுள்ள ஒரு அடியாளர் வாழ்ந்தாரே அல்லாவுக்கு மூசாலிசலாம் அல்லாவுக்கு நன்றியுள்ள அதிகாராக வாழ்ந்தாரே அல்லா கடலை வந்து கொடுத்து கொடுத்தார் அல்லாவுடைய நேரடியார்களே அன்பு தவறுகளே சமீபத்தாரி நன்றி அல்லா புத்தாளர்கள் சாவி நன்றியுள்ள ஒரு சாவி அல்லாவுக்கு நன்றியுள்ள முறையில் வாழ்ந்தாரே அல்லா எப்படி வசப்படுத்தி கொடுத்தார் ஆறு மரங்களை காத்துக்கிட்டு போற மாதிரி நெருப்ப காத்துக்கிட்டு போனாரு அல்ல வசப்படுத்தி கொடுத்தார் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நன்றி உள்ள ஒரு விசுவாசி நன்றி உள்ள முறையில வாழ்ந்தாரே அல்ல வசப்படுத்திக் கொடுத்தான் எப்படி வசப்படுத்திக் கொடுத்தான் ஒரு ஆளு மிசுலே ஓடக்கூடிய ஆளு எந்த வருஷமும் ஒவ்வொரு பொங்கலை தூக்கி போடணும் தூக்கி போட்டால்தான் அந்த ஆறு பெருசு வரும் இல்லாட்டி ஆறு வச்சு வரும் இல்லாத அவங்க நம்பி இல்லை நம்பிக்கை இப்ப அந்த இடத்துல சகாபாக்கள் போயிருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள் இப்படி விஷயம் நீங்க நடக்குது ஒரு பொம்பளை பிள்ளைய போடணும் ஒரு குமர பிள்ளைய போடணும் மகாபாரத்தில் அந்த முடிவுக்கு வரல இது நடக்காது அவங்க தீரமா இவங்களுக்கு ஏழா இவரும் மிக நடக்கிறாங்க உமரவியெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்புறாங்க உமரவியெல்லாம் கொடுத்தாங்க என்ன செஞ்சாங்க ஆக மாற்றி விட்டாரா யாருக்கு மண் வெட்டி போட்டு ஆற்ற வேறொரு திருப்பி விட்டாரா ஒன்றுமே இல்லை ஓடுற ஆற்றுக்கு ஓடுற ஆளுக்கு எப்படி ஒரு மனுஷனுக்கு நெல்ல நிரப்புற மாதிரி ஒரு மனுஷனோட பேசுற மாதிரி இது பார்க்கிற நமக்கு ஒரு கைக்கியமா ஒரு லூசுத்தனமான வேகமாக வேண்டும் அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்புத்தவர்களே அல்லாவை நம்பின கூட்டம் அல்லாவை நம்பின கூட்டம் அல்லாவுடைய நேரத்துக்கு நன்றி செலுத்துகிற கூட்டம் அல்ல வசப்படுத்தி கொடுத்தான் ஆசை ஆசை எழுதுறாரு எப்படி எழுதுறாரு ஆரே நீ ஓடுறது ஒன்றை விருப்பத்துல ஓடுவதாக நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றை விருப்பத்துல ஒன்றை இஷ்டத்துல நீ ஓடுறதாக இருந்தால் ஓட வேண்டிய அவசியமே நமக்கு தேவையில்லை அல்லாத உதவத்தின் மூலமாக அல்லாவுடைய சக்தியின் மூலமாக அல்லாவுடைய புத்தகத்தின் மூலமாக நீ ஓடக்கூடியதாக இருந்தால் நீ ஓட வேண்டும் எழுதுகிறார்கள் அல்ல ஆசை கொடுத்தால் சமுதாயம் சீரழிந்து போயிருக்கிறது இன்று வாழ்கிற ஆங்கில எடுத்தாலும் சரி குமரி பெண்கள் எடுத்தாலும் சரி சீரழிந்த நிலைமையிலே எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயம் பேசிக் கொண்டிருக்கிறது அந்நிய பெண்கள் பேசக்கூடிய மாதிரி அந்நிய சமுதாயங்கள் நடக்கிற மாதிரி சில சவால்களை பேசிக்க வீடியோக்களை பார்க்கிறோம் வட்டங்களை பார்க்கிறோம் கேள்விகளை பார்க்கிறோம் உடுப்புகளை உடுத்துக்கொண்டு அபாயங்களை உடுத்துக்கொண்டு விஜாபுகளை போட்டுக்கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகள் கேவலத்தில் கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறார் எனவே ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணை பேசுகிறார் என்ன சொல்கிறார் நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் எனக்கு வரக்கூடிய கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான் வெட்கமாக இருக்கிறார் ஒரு நடிகரை ஒரு நதிகளை காட்டி இந்த நடிகருடைய அதாவது இந்த நடிகருடைய ரசிகனாக இருக்க வேண்டும் அவன் தொழிலாளியாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை அவன் இந்த நடிகருடைய ரசிகனாக இருக்க வேண்டும் அவனை நூற்றுக்கு நூறு பேர் இருக்க வேண்டும் அந்த நடிகரை பற்றி தேவையில்லாத முறையில பேசினா நானே அந்த கணவன் பார்க்கணும் கொண்டு வருவேன் எங்க வீட்டில் எங்க வீட்டுக்குள் இருக்கிற சமூகம் அதாவது வாழ்வர்கள் அன்னைக்கு கூட ஒரு அவர் கேட்டார் என்ன கேட்கிறாருன்னா அவர் நான் வருஷமாக ஒரு செய்த பொறுப்பாக இருக்கிறார் செயலாக இருக்கிறார் நாலு வருஷமாக இருக்கிறார் போற நேரம் மூத்துக்கும் பன்னிரண்டு வீதம் தான் முஸ்லீம்கள் அந்த ஜெயில இருந்தார்கள் இப்ப எந்தவர்கள் சொன்னால் நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் அந்த ஜெயில இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இந்த நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான முஸ்லீம்கள் ஜெயிலுக்கு வாழ்த்துக்கு காரணம் என்ன என்று கேட்கிற நேரம் அல்லாஹ் வாட்டுவர் அல்லா பாதுகாக்கவனும் முழுக்க முழுக்க போதி வந்துட்டார் நிறைய வாலிபர்கள் நிறைய வாலிபர்கள் வாலிபர்கள் விஞ்ஞானிகள் கூட இந்த போதையில் சுற்றி இருக்கிறார்கள் நிறைய பேரை கஞ்சா இருக்கிறார்கள் கஞ்சா குடிக்கிறார்கள் கஞ்சா பாதிக்கிறார்கள் அபி பாதிக்கிறார்கள் கூழ் பாதிக்கிறார்கள் நிறைய பாதிக்கிறார்கள் ஐ பாதிக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியாக அன்புற்றவர்களே செஞ்சு கேட்கிற மாப்பா வாழ்வர்களே வாழ்வர்களே நீங்க இப்படி செஞ்சீங்கன்னு செஞ்சா இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட்டு உங்களை நீங்க விடுவிக்க முடியாது நீங்கள் ஆனால் உங்களை விட்டுக்கூட தீவன் இல்லாமல் பேசும் பின்னால உங்களுக்கு சரி ஒரு சமுதாயம் ஒரு சந்ததி இல்லாமல் வைத்திருப்பவர்கள் இன்று எத்தனையோ வாலிபர்கள் குழுவுக்கு அடிமையாகி ஸ்கூலுக்கு அடிமையாகி கரையனுக்கு அடிமையாகி வெள்ளக்கு அடிமையாகி கொடை செஞ்சு செடி அதை குதிக்கிறது என்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்கிறார்கள் அணுகிறார்கள் அல்லாவுடைய இளைஞர்களே இந்த சமுதாயம் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எகிற பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை கண்டறிந்ததை பராமரிக்கிறது பொறுப்பாக இருக்கிறார்கள் நாளை கிராமத்துடைய நாளையிலே நாளை கிராமத்துடைய நாளையிலே அல்லா ஜெல்லாலும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் உண்மத்தி யோகத்தியாமா கிராமத்துடைய நாளையிலே ரவிநாயகம் பல்லவார்கள் சொல்கிறார்கள் ஒரு கூட்டம் என்னுடைய கூட்டம் அவர்கள் எவ்வளவு யோகத்தியாமா இந்த திகாவா என்று சொல்லக்கூடிய மலையளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார்கள் அப்படி நன்றி அவர்கள் எல்லாத்தையும் அப்படியே மன்னரம் ஆக்கிடுவார்கள் ஒன்றும் இல்லாது என்னன்னு கேட்டா இவங்க நான் ரகசியமாக பாவம் செய்தவங்க ரகசியமானது உமாக்கு தெரியாம பாவம் பாப்பாக்கு தெரியாம பாவம் எதிரிக்கு தெரியாம பாவம் மனைவிக்கு தெரியாம பாவம் பொருளாதாரத்துக்கு தெரியாம பாவம் பிள்ளைகளுக்கு தெரியாம பாவம் மாப்பிளைக்கு தெரியாம பாவம் ரகசியமாக ரகசியமாக பாவம் அதாவது என்னையா அன்பு சோழர்கள் பாவத்தை சிறுசாக நினைக்க வேண்டாம் பாவத்தை கேவலமாக நினைக்க வேண்டாம் இழிவாக நினைக்க இந்த பாவம் தான் உங்களை முகத்துல கரிய போதும் உங்களை கேவலத்தை உண்டு பண்ணோம் உங்களை இழிவாக்கும் அவர்களே எந்த அளவுக்கு இன்றைக்கு புகாரி சரிவில வரக்கூடிய ஒரு அழி நடிகநாயகம் நல்லதாக சொல்கிறார்கள் ஒரு கொம்புல ஆவிதாவான கொம்புல இதாவுக்கான கொம்புல நூற்று அளவை கடக்க வழிபாடுள்ள பொம்புல இந்த பொம்புலையை பார்த்து செலவாக்குங்க நரகவாதி என்ன காரணம் அவங்க பார்த்து அவரை தோற்றத்தை அவருடைய கொள்கையை பார்த்து அவரை நோம்ப பார்த்து தோற்றவாதுன்னு சொல்லல நரகவாதின்னு சொல்லலாம் ஒரு பூனையின் காரணமாக நரகவாதி பூனையின் காரணமாக நரகவாதி அல்லாவுடைய இல்லைங்க நாங்க கொஞ்ச நாட்டம் வளர்க்கிறோம் இந்த கொஞ்ச நேரத்தில் எங்களை அமல்களை கையாக்கி கொள்ளணும் எங்களை அகலாட்சிகளை கையாக்கிக் கொள்ளணும் எங்களை பொருத்துவாளர்களை கையாக்கிக் கொள்ளணும் ஆனால் அதாவது சகோதரர்களே இன்னைக்கு நிறைய பிசினஸ் விழுந்து போய் நிறைய நிறைய முதலாளிமார்கள் பொருட்மார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் போனா கடையில் வந்தா யாரும் இல்லை திரும்ப ஒன்றும் இல்லாம வீட்டுக்கு வராங்க என்னன்னு கேட்டா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையை சொல்லி சொல்வார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா தெளிவாக வழங்கிக்கோங்க மகனான பிரச்சனை இல்ல கோப பிரச்சனை இல்ல எங்களை பிரச்சனைக்கு காரணம் எங்களை பிசினஸ் வட்டி வந்துச்சு எங்களை பிசினஸ் லோன் வந்துச்சு எங்களை பிசினஸ் அறம் வந்துச்சு எங்களை பிசினஸ் ஏமாத்து வந்துச்சு எங்களை பிசினஸ் மோசடி வந்துச்சு எங்களை பிசினஸ் துரோகம் வந்துச்சு இப்படியான மோசம் துரோகம் ஏமாற்றி அறம் இருந்தா எங்க வாங்க போகுது எங்க நிம்மதிகள் போல இன்னைக்கு வீட்டுக்குள்ள அல்லாவுடைய நல்லதார்களே அன்புத்தவர்களே எட்டு ஒவ்வொரு பேர் இருக்கிறோம் எட்டு ஒவ்வொரு பேர் இருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் இருக்கி டென்ஷனாக இருக்கி கவலையாக இருக்கி பிரச்சனாக இருக்கி எவ்வளவு நான் தேடினாலும் ஒன்று மிஞ்சில் என்று சொல்றோம் அல்லாவுடைய நல்லதார்களே வீட்டுக்குள்ள பழக்கத்து வேணுமா தொழில பழக்கத்து வேணுமா உள்ளத்துல நிம்மதி வேணுமா மனைவி கிட்ட நிம்மதி வேணுமா பிள்ளைகளுக்கு நிம்மதி வேணுமா மூணு விஷயத்தை எடுத்துக்கோவோம் மூணு விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க ஒன்னாவது ஒன்னாவது தொழுகை இல்லைன்னு சொன்னா தொழுகையாளியாக மாறீங்க வீட்டுக்குள்ள எட்டு பேரும் சொல்லாதான் வீட்டுக்குள்ள வரக்கட்டி மனைவிக்கிட்ட நிம்மதி பிள்ளைகிட்ட நிம்மதி எல்லா நிலைமைகளை நிம்மதி தொழுகையாளியா இருக்கணும் சரி சொல்லுகிறோம் தானே ஆஹ் சகஜத்துக்கு மேல சகஜத்துக்கு வரும் எந்த மனைவி கொள்வார் எந்த பிள்ளை கொள்வார் நானும் சொல்லுவேன் ஒன்றும் விளக்கமாக வரலையே ஒரு வாக்கியம் காணலையே அப்படின்னா இரண்டாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அல்லாவுடைய நிலையாளர்களே அதாவது அதாவது வேறு அதாவது ஒதுக்குங்க அதாவது சொன்னா அது எதுவாக இருந்தால் ஒரு ரூபாக இருந்தாலும் அது ஒரு மனிதனுக்கு வந்துடக்கூடாது அது ஒரு பிள்ளைக்கு வந்துடக்கூடாது நேற்று முன்னாள் கூட பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வாலிபர் துபாயில கிளீனிங் வேலை செய்கிறாரு இப்படி கிளீனிங் வேலை செய்யற நேரம் பதினைந்து கிலோ தங்கம் கிட்டத்தட்ட எண்பது கோடி பெருமதியான அங்கமாக எடுத்துட்டு சுருத்தி நாட்டு போடுகிறாரா இல்லைங்க இல்ல கிளீன் வேலை தான் செய்யறாரு ரோட்டில் ஊசுறாரு ஊசுதான் அழுதாரு பதினைந்து கிலோ தங்கத்தை கண்டோம் மனமாறல்ல ஈவான உறுதியாக இருக்கிறாரே இந்த ஹராம் எந்த உடம்புல தேடக்கூடாது இந்த ஹராம் எந்த வீட்டுக்கு போகக்கூடாது இந்த ஹராத்துல உழைத்த இந்த உழைப்பு எந்த மனைவிக்கு சேரக்கூடாது என்ற ஈமானியத்தான அந்த உறுதிப்பாடு அப்படியே கொண்டு போய் கவனம் சொல்லிட்டு சொன்னாரே நான் உழைக்கிற நான் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் ரூபாய் இந்த பயணிகள் சங்கத்தை விட பெருமை இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நாம் நேர்மையான முறையிலே சம்பாதிக்கிறோம் அலாதான முறையில சம்பாதிக்கிறோம் அலாதான முறையில சம்பாதிக்கிறோம் சொன்னா கூட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை கூட்டுக்குள்ள பிரச்சனை இல்லை இன்னைக்கு பேசுற வார்த்தை காரணம் என்ன ஹராமுல விழுந்துட்டோம் அவனை தொட்ட அவனுக்கு அநியாயம் நினைச்சிட்டோம் அவனுக்கு புரிய தோணிட்டோம் எந்த வழக்கத்து வாழ சரி இப்ப சொல்றாரு நூற்றுக்கு நூறு நான் அலாதார சம்பாதிக்க அலாமே என்ற இல்லை என்று சொன்னா மூணாவது விஷயம் உங்க வீட்டுக்குள்ள வழக்கத்து இருந்தால் மூணாவது குடும்ப உறவு கேளுங்க குடும்ப உறவை கேளுங்க உமாவை மதிங்க பாப்பாவை மதிங்க குடும்ப உறவினர்களை மதிங்க மாமாவை மதிங்க காட்சியை மதிங்க அயலவர்களை மதிங்க குடும்ப உறவுகளுக்கு தேவையா யார் சொல்லலாம் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொங்கல் அடித்தால் எப்படி பண்ண பொங்கல் சொன்னா அதாவது இரவு நீதி வழங்கினார் ஆனால் நான் நோம்பு பிடிக்கிறார் நோம்பு பிடிக்கிறார் இரவு நான் நின்று வருகிறார் ஆனா அண்ணன் சொல்கிறார்கள் ஆனால் அவர் வாய்ப்பு இல்லையா அண்ணஹா புகுகிறானஹா அவர் எந்த நேரம் சந்திக்காமலே அவங்க மனசு துன்பம் இல்ல மனசுல ஊட்ட அவருக்கு பொறாம உங்களை பத்தி உங்களை பத்தி என்ன சொல்றீங்க தன்னெல்லாம் அகத்து துன்பம் வேண்டியோ நோக்கு முடித்திருக்கிறார் என்பதற்காக வேண்டியோ அஞ்சு நேரம் வரக்கூடிய சொல்கிறார் என்பதற்காக வேண்டியோ சுவர்க்கவான் என்று சொல்லல அல்லாவுடைய ஒரு சொன்னார்கள் வருவா நரகவாதி ஆண்டுகள் இஸ்லாமிய சோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நாங்க ஒரு நாள் நடந்து போவோம் வாழ்வர்களே அதிகமான வாழ்வர்கள் இருக்கிறீர்கள் எனவே இந்த வாழ்வர்கள் கொஞ்சம் கவர்க்க மௌத்தி விஜயத்தில் வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையை மௌத்து வருது எந்த நேரத்தில் எப்படி மௌத்து வரும் என்று கேட்டார் அமைதியான முறையில் இருக்கணும் கிளியரா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அவைகளை எனது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு சோதனை செய்வதாக அந்த பாவத்தை இல்லாமல் ஒத்துக்குவாரா பெற்றோர்கள் மனித குழந்தைகள் உறவினர்கள் சகோதர சகோதரர் அனைவருடைய பாவங்களை